திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் ராமனதீச்சரம் திருச்சிற்றம்பலம் சங்குளீர் முன்கையர் தம்மிடையே அங்கிட பலி கோளும் அவன் கோப பொங்கர பாடலோன் புவனியோ எங்குமன் தீச்சரமே சந்தனன் மலரணி தாழ்ஷடையன் தந்தமதவன் தாதையோதான் அந்த மில் பாடலோன் அழகன் நல்ல எந்தவன் ராமனதீச்சரமே தழிமையிலேறவன் தாதையோதான் மழை போதி சடையவன் மன்னு காதி குழையது விலங்கிய கோலமார்பின் இழையவன் ராமனதீச்சரமே சக்தியுளாதியோர் தையல் பங்கன் மொத்தியதாகிய மூர்த்தியோதான் அத்திய கையினில் அழகு சூலம் வைத்தவன் நின்றாமனதீச்சரமே தாழ்ந்த கூழச்சடை முடிய தன்மேல் தோய்ந்த இளம் பேரை துளங்கு சென்னி பாய்ந்த கங்கையோடு படவரவம் எய்தவன் ராமநதீச்சரமே சரிகுழல் நீலங்கிய தையல் காணும் பெரியவன் காளி தன் பெரிய கூத்தை அரியவன் நாடலோன் அங்கையேந்தும் எரியவன் ராமநதிச்சரமே மாறிலாமாதொரு பங்கன்மேனி நீரது ஆடலோன் நீசடை மேல் ஆரது சூடுவான் அழகன் விடை ஏறவன் ராமநதீச்சரமே தடவரையரகனை தலை நெறித்தோன் படவர வாட்டிய படற்சடையன் நடமது வாடலான் நான் மறைக்கும் இடமவன் தன்ராமநதீச்சரமே தனமணி தையல் தன் பாகம் தன்னை அனமணியனீர் முடியோங் காண பனமணியரவரி பாதம் மணி ராமனதீச்சரமே தரி போலாம் சமணர் சாக்கியர் சொல் கேளேல் அறிவோரால் நாமம் அறிந்துரை மின் மறிகையோன் தன்முடி மணியார் கங்கை எரிபவன் ராமனதீச்சரமே சுவாமி ராமநாதேஸ்வரர் அம்பாள் சரிவார் குழலி அம்மை திருச்சிற்றம்பலம்